ஸ்தலம் கீழை திருக்காட்டுப்பள்ளி சோழநாடு காவிரி வடகரை திருச்சிற்றம்பலம் செய்யருகே புனல் பாய போங்கி செங்கையல் பாய சில மலர்த்தேன் கையருகே கனிவாழ இன்று காணலெல்லாம் கமழ் காட்டு பள்ளி பையருகேயழல் வாய வைவாய் பாம்பணையான் பனை தோழி பாகம் மெய்யருகேயுடையானையுள்கி விண்டபரேருவர் மேலுலகே திரைகளெல்லாம் மலரும் சுமந்து செழுமணி மூத்தோடு பொன்பரன்றி கரைகளெல்லாம் அண்டி சேர்ந்தூரிஞ்சி காவிரி கால் போரும் காட்டு பள்ளி உரைகளெல்லாம் முன்னர் மெய்தி நல்ல ஒத்தமராயுயர்ந்தாருலகில் அரவமெல்லாமறையார்த்த செல்வர் காண் செய்ய அல்லல்லரு கலாமே தொலுடையான் வண்ண போர்வையினான் சொன்ன வெண்ணீர் துதை திலங்கு நூலுடையானிமையோர் பெருமான் நுண்ணறிவாள் விழிபாடு செய்யோ காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டு பள்ளி மேலுடையானிமையாத முக்கண் மின்னிடையாளொடும் வேண்டினானே சலசல சந்த கிலோடும் புந்தீன் சந்தனமே கரை சார்த்தி எங்கும் பல பல வாய்த்தல்லை யார்த்து மண்டி பாய்ந்திழி காவிரி பங்கரின் வாய் கலகல நின் கழலான் காதலிக்கப்படும் காட்டு பள்ளி சுலவல தொண்டர்களே தின்ற சூலம் வல்லான் கழல் சொல்லுவோமே தலைய வீழ் தண்ணீர நீலம் நெய்தல் தாமரை செங்கழோ நீரு மெல்லாம் களைய வீழுங் குழலார்கடிய காதலிக்கப்படும் காட்டு பழி துளை பயிலும் குழல் யாழ் முரல தொன்னிய இசையால் துதைந்த அழைப்பையில் பாம்பரையார்த்த செல்வர் காட்சிய அல்லல்லரு கலாமே முடிகையினாற்றொடு மோட்டுழவன் முன்கை தரு கை கரும்பின் கட்டி கடிகையினால் எரி காட்டு பள்ளி காதல் செய்தான் கரிதாய கண்டன் பொடியடி மேனியினானை யொள்கேம் போதோடு நீர் சுமந்தேத்தி முன்னின் அடிகையினால் தொழவல்ல தொண்டர் அறிவினையை துறந்தாட்செய்வாரே பிறையுடையான் பெரியோர்கள் பெம்மான் பெய்கழல் நாடோறும் பேணியேத்த மறையுடையான் மழுவாளுடையான் வார்த்தருமால் கடல் நஞ்சமுண்ட கரையுடையான் கனலாடு கண்டார் காமனை காய்ந்தவன் காட்டு பள்ளி குறையுடையான் குரட்பூத செல்வன் குறைகழலே கைகள் கூப்பினோமே செற்றவர் மரணம் அவற்றை செவ்வழல் வாயறியூட்டி நின்று கற்றவர்தாம் தாம் நின்றான் காதலிக்கப்படோ காட்டு பள்ளி உற்றவர் தாமுணர்வீதி நல்ல உம்பருளார் தொழுதேத்த நின்ற பெற்றமரும் பெருமானையல்லால் பேசுவதும் மற்றோர் பேச்சிலோமே ஒண்டோவரார் தூக்கிலாடைமை போர் துச்சி கொளாமையுண்டே ஊரைக்கும் குண்டர்களோடரை கூரையில்லார் குருபதாங்குணமல்ல கண்டீர் அண்டமறையவன் மாலும் கணாம் ஆதியினானுரை காட்டு பள்ளி வண்டமரும் மலர் கொன்றை மாலை வாச்சடையான் கழல் வாழ்த்துவோமே பொன்னியல் தாமரை நீலம் நெய்தல் பொது களார் பொலி வெய்த பொய்கை கன்னியர் தாங்குடை காட்டு பள்ளி காதலனை கடற்காழியர்கோன் துண்ணிய இன்னிசையாற்றுதைந்து சொல்லிய ஞான சம்பந்தன் நல்ல தன்னிசையார் சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே சுவாமி ஆரண்ய சுந்தரேஸ்வரர் அம்பாள் அகிலாண்ட நாயகி திருச்சிற்றம்பலம்